வகையான பாவங்களை கண்டோம் ஒன்று பொதுவாக நாம் நீங்களும் விலகி நடக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் தகுவா அந்த தகுவாவை தான் அம்மா எங்களுக்கு வலியுறுத்துகிறார் அந்த அல்லாவுடைய வாழ்க்கை மட்டும்தான் என்னையும் உங்களையும் சூழத்தின் பக்கமாக அழைக்கின்றதோ அப்படிப்பட்ட தகவாவுடையவர்களுடைய முடிவு நிச்சயமாக நல்லதாக இருக்கும் என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட உதவிகள் ஆக்கிவிப்பார் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே கல்லுடைய காலத்திலிருந்து கொண்டிருக்கின்றோம் ஹஜிக்காக வேண்டி மக்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோபத்தில் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அழைப்பும் அல்லாவுடைய கட்டளை இப்ராஹிமுக்கு நீங்கள் அதான் சொல்லுங்கள் மக்களை அழையுங்கள் அவர்கள் அழைத்தார்கள் அவருடைய அழைப்புக்கு யாரெல்லாம் ஆளுநர் அவ்வாக்கு பேசி மறுக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் நிச்சயமாக அவர்கள் இப்போது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் யாரெல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டார்களோ அவர்களுக்கும் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதற்கு பிறகு வர இருக்கின்ற காலங்களில் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நசிவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய மக்களாக அனைவரையும் அல்லா ஆக்கிரமிக்க வேண்டும் சுமார் பதினெட்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் உமரது எவ்வாறு தாராக அவர் பார்த்தார் அவ்வளவு சித்தியபதி எவ்வாறு காலம் அவர்களுடைய பத்து வருட காலம் சுமார் பனிரெண்டரை வருட காலம் அவர் உமரது எவ்வாறு அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய காலம் ஏராளமான மக்கள் ஹஜ்ஜில்லாமத்தை புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் இஹாமணிந்து லபை அம்மாவும் லபை பலாயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த வருடம் முகமது அம்மாவுக்காக செய்கிறார்கள் அதற்கு உமருடைய மகன் அப்துல்லா இந்த உமருடைய அம்மாவுக்காக தன்னுடைய தகப்பனரை பார்த்து சொன்னார்கள் ஆதிகள் வருடாவத கூடிக்கொண்டே போகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறது அழகான காட்சி வெள்ளை நிற ஆடை செய்யாத ஆடை பல கோணத்திலிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள் பல தியாகங்கள் செய்து மக்கள் வந்திருக்கிறார்கள் நான் சொல்லுவது நடந்த நிகழ்வு ஆச்சரியமான பயங்கரமான பயம் சொன்னார்கள் அன்பு மகனே அன்புமானே கூட்டமோ பெரும் கூட்டமாக இருக்கிறது ஆனா ஆதிகளோ கொஞ்சம் பேராக்கள் இருப்பார்கள் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு சொன்னதல்ல பன்னிரண்டு வருடங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி சொன்ன ஒரு சேமன் மகனே மக்கள் தொகை கூட்டம் அதிகம் இதை சொல்லலாம் சொன்னார்கள் கல்வி சாகிவின் எத்தனையோ நோம்பாளிகள் எத்தனையோ நோம்பாளிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட லாபம் பலன் வெறுமனே பசித்திருந்ததும் பாதித்திருந்ததும் மட்டும்தான் பதினாலு மணிக்கால நோவு முடிப்பது போன்று சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பது போன்று மாற்றுவதத்தை சார்ந்த சகோதரர்கள் ஒரு பாசிங் பிளட் சம்பவம் அவர்களும் கொடுத்திருப்பார்கள் அவருடைய நோக்கம் என்றார் நேரம் கட்டிவிட்டால் இருக்கிறார்கள் வாழ்க்கை பூரா நேரமாக இருக்க வேண்டும் எப்படி அந்த ஹராத்தை அணிந்து கொண்டு எனக்கு அறமான கர்மங்கள் செய்ய முடியாமோ ولا راب ولا فسوق ولا جدال في الحق வாய் அடக்கம் அச்சில் படிக்க வேண்டிய பாடம் வாய் அடக்கம் அச்சில் படிக்க வேண்டிய பாடம் சொந்த மனைவி ஹலாலான மனைவியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கூட பல அறப்பட்ட ஹலாலானது எப்படி நோம்பில் ஹலாலான உணவு ஹலாலான சாப்பாடு எனக்கு ஹராமோ இதே போல ஹலாலான மனைவியும் எனக்கு ஹராம் இந்த நோவை முடித்துக் கொண்டீர்களா ரமலானை முடித்துக் கொண்டீர்களா தக்பீர் சொல் ஆயத்தமாக்குங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய தக்பீர் ஆரம்பமாகவே லப்பை கம்மாவும லப்பை என்று சொல்லி மக்கள் தந்தையா சொல்ல ஆரம்பித்து விட்ட காலம் நோவு பெருநாள் என்பது நோவு பெருநாள் தான் ஆனால் அந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹராம் கட்ட முடியும் அல் ஹஜ்ஜு அன்போ மகனுமார் என்று சொல்லக்கூடிய நாள் அங்கிருந்து ஆரம்பமாகும் அல்லாஹ் நோக்கை முடித்ததற்கு பிறகு அச்சு இறுதியாகிவிட்டார் அச்சு கடமையாகிவிட்டது அதனுடைய நோக்கம் என்ன அவரை நோக்கம் பெறுவாக சொல்லுவது அம்மாவை ஞாபகப்படுத்துவது அம்மாவை விக்கிரம் செய்வது அம்மாவுடைய சிந்தனையோடு வாங்குவது அதற்கு பழகுவது அதற்கு பழகுவது நோக்கம் காலத்தில் நாங்கள் படித்தோம் நான் நோவாக இருக்கும் போதே எனக்கு யாராவது ஏற்றிவிட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் நான் மதிச்சல்ல மாட்டேன் நோபாதி எப்படி நோபாதி ஒரு வார்த்தைகளை பேச மாட்டாரோ அதே போல நோம் இல்லாத காலத்தில் எனக்கு யாராவது ஏற்றிவிட்டால் நான் ஒரு முஸ்லிம் எனக்கு பேச முடியாது நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல சொல்கிறேன் உங்களை பத்தி மக்கள் ஏற்றுகிறார்களா குறையலார்களா தூக்குகிறார்களா அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை கவலைக்குள்ளே ஆக்க வேண்டாம் அவர்களை பார்த்து அம்மா சொல்லுகிறார் நீங்க பேஸ்புக்ல நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க அதுல இதுல பார்த்து கவலைப்படவான பேசுறவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க கலைக்கிறவங்க கலைத்துக் கொண்டே இருப்பாங்க அம்மா அவ்வாறு நாங்க ஓதக்கூடிய சூறாஜாத்திரியில அதற்கு உங்களை ஒருபோதும் கவலை உள்ளையாக்க வேண்டாம் அவங்க ஏன் சொல்றாங்க எதற்கு சொல்றாங்க என் நோக்கத்தில் சொல்றாங்க என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் எங்களுக்கு முடியும் அப்படி எல்லாம் கரைத்தார்கள் ஆனால் அந்த சத்திய சூழல் கொண்டு வந்த சத்திய மார்க்கம் இந்த உலகத்தில் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தயாரிப்பு வரைக்கும் மாறும் என்பதை மறந்துவிடாது நண்பர்களின் படித்த பாரமும் வாயடக்கம் பள்ளியில் படித்திருக்கின்ற பாடமும் வாயிறக்கம் என்ன செய்ய வேண்டும் அம்மாவை விட்டு செய்யுங்கள் அம்மாவை விட்டு செய்யுங்கள் நண்பர்களை சமூகத்திலே எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மிகப்பெரிய விலகீன தெரியுமா அம்மாவுடைய சிக்கலை மறந்து விட்டோம் அம்மாவுடைய சிக்கலை மறந்து விட்டோம் காலை மாலையில் ஒரு காலம் இருந்தது மக்கள் பள்ளிவாசல்களில் உட்கார்ந்து காலை மாலை தஸ்மீகாசுகளை குடிப்பார்கள் இஸ்லாப்பு வரை இருப்பார்கள் இஸ்லாமுடைய தொழுகையை தொழுவிட்டு பெருமையோட போவார்கள் என்றோ ஒரு கட்சி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்தது நேரம் வரைக்கும் தோழத்தில் இருந்து கொண்டு அவ்வாறு நிகழ்ச்சி செய்துவிட்டு நண்பர்களே அதற்குரிய நண்பர்களே எங்களை நாங்கள் விடக்கூடாது எங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சோதனை புறவுள்ள நேரம் சூரியன் உயர்வாகக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் என்னை பற்றி நான் யோசிக்கப்பட வேண்டிய என்னை பற்றி நான் யோசிக்க வேண்டிய நேரம் அதான் ஒதுக்கப்பட வேண்டிய நேரம் அம்மாவை நிக்கிரி செய்வதற்கு உலகிக்கு உருவாகி அக்குப்பர் அம்மா அவாத சொல்லுவாங்க நீங்கள் தொழுங்கள் நான் தொழுகிறேன் அம்மா சொல்லிட்ட நீங்க அஜி செய்யுங்கள் நான் அவரோட சேர்ந்து அஜி செய்கிறேன் அம்மா சொல்லிட்ட நீங்க நோவு முடியுங்கள் நான் அவரோட சேர்ந்து நோவு முடிக்கிறேன் அம்மா சொல்லிட்ட ஆனா அம்மா அவர்களை சொல்லுகிறான் அவர் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்னால் சொல்லுகிறார் நானும் சொல்லுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் நானும் சொல்லுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் கொஞ்சம் உள்ளத்துல கேட்டு பாருங்கள் நாள் அவர்கள் மீது தலவாசி செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு உங்களுக்கு கிடைத்தது ஒரு காலம் இருந்த எங்களிடத்தில் மக்கள் எந்த அமைப்பை எந்த ஜமாத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் திகழ்ச்சென்று நேரம் ஒதுக்கிறார்கள் திகழ்ச்சென்று நேரம் ஒதுக்கிறார்கள் திருவிழாவை முன்னோக்கி ஒவ்வொரு அமர்ந்து இருந்த இருப்பிலே இருந்து கொண்டு அல்லாவை தியானிக்கக்கூடிய அல்லாவை விக்கல் செய்யக்கூடிய நேரம் இருந்தது அல்லா வாழ்ந்த சொல்லுகிறார் ஒன்று தளவாக்கு இரண்டாவது சொல்லுகிறார் திகளை பற்றி சொல்கிறார் وقولي أذكركم وقولي أذكركم நீங்கள் என்னை விக்கிர அம்மாவை விக்கிர செய்யக்கூடிய வழக்கம் காலையிலும் மாலையிலும் سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العظيم العظيم الله عليكم தன்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து நினைத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூலகத்தில் இந்த பூலகத்தில் ஆதம் அலையின் சொலாத்துவத்தலாம் ஈமானுக்கு பிழை செய்த முதலாவது விவாதத்தை சொல்வார்கள் தொழிலை அல்ல விவாதம் அல்ல முதலாவது விவாதத்தை சொல்வார் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில கால் வைத்ததுமே அந்த ரெண்டு பேரும் அதற்கு ஆதம் அதற்கு ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த முதலாவது இபாதத் இஸ்திக்பார் ربنا ربنا من الخاسرين الاستغفار الاستغفار الله لما கேட்கிறாங்க ربنا ظلمنا நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டு விட்டோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அம்மா சொல்லுகிறார் நீ என்னை விதிடு செய் நீ என்னை ஞாபகப்படுத்து உன்னை நான் ஞாபகப்படுத்துகின்றேன் இன்னொரு சொல்லுகிறான் நான் உங்களை ஞாபகப்படுத்துவதுதான் எல்லாத்திலும் தெரிந்து நீங்க என்ன ஞாபகப்படுத்தித்தான் ஆக வேண்டும் உங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்லை ஆனா அம்மா என்னை ஞாபகப்படுத்துகிறான் என்று சொன்னால் அம்மா உங்களை ஞாபகப்படுத்துவது அம்மா உங்களை மறக்காமல் அம்மா உங்களை ஞாபகப்படுத்துவதை மறக்குமாறு மத்தியில் அது மிகப்பெரியது அதைவிட பெரிய பாக்கியம் வேற உங்களுக்கு கிடைக்க முடியாது அதை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அம்மாவை ஞாபகப்படுத்துங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள் அம்மாவுடைய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டே இருங்கள் அம்மா உங்களை மறக்க மாட்டார் அம்மா உங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சொல்கிறார் எனவே அன்புக்குரிய நண்பர்களை சமூகத்தை விவாதாத்துகளுடைய வணக்க வழிபாடுகளுடைய அடிப்படையான நோக்கம் என்ன தெரியுமா அம்மாவை ஞாபகப்படுத்துவது பட்சமாக வாழ்ந்து கொள்கிறார் என்னுடைய ஞாபகப்படு என்னை ஞாபகப்படுத்துவதற்காக வைத்து கொடுங்கள் பாதுகாப்பான அல்லாவை மறந்த நிலையில் தொடரக்கூடிய தொழுகைகளை விட்டு பாதுகாப்பான فغير للمصلين فغير للمصلين தொழாதவனுக்கு அல்ல நாட்டம் தொடரக்கூடியவனுக்கு நாட்டம் உண்டாகட்டும் தொழுகிறார் நாதத்துக்குரியவன் பள்ளிக்கு வந்திருப்போம் கஷ்டப்பட்டு வந்திருப்போம் வேற வழியில் வந்துதான் ஆக வேண்டும் வந்துதான் ஆக வேண்டும் ஒரு மனிதர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு போறாரு வருடங்களாக போறாரு முதுமை பருவத்தை அடைந்து விட்டாரு தனி அச்சிக்கு போக முடியல உதவிக்காக வேண்டிய ஒரு வாலிபரையும் அழைத்துக் கொண்டு போறார் ஒரு வாலிபரையும் அழைத்துக் கொண்டு போறான் அந்த வருடம் வேலை என்னவென்றால் ரெண்டு பேரும் கட்டுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அவருடைய வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நீயத்தை வெளிப்படுத்துகிறார் لبيك اللهم لبيك إن الحمد والنعمة لك والملك என்று சொல்லி தன்மையாக ஆரம்பித்து விட்டார் ஒரு சத்தம் அசைந்து கேட்கிறது لبيك ولا سعديك لبيك ولا سعديك லபைக்கையும் சாதைக்கையும் நம்முடைய அச்சனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயத்தமாக இருக்கிறார் செய்தி வருகிறது இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அங்கீகரிக்கவில்லை இந்த மாணவர் ஆச்சரியம் அவர்கள் அவருக்கு தெரிவித்தது அவர் கேட்கிறாரு அம்மா இந்த அந்த வயசாதி மக்கள் கேட்ட ஐயா உடைய அன்பு மகனே நாற்பது வருடம் ஒவ்வொரு வருடமும் அஞ்சு செய்கின்றேன் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போது கல்வியா சொல்லுவேன் கல்வியா சொல்லும் போது இந்த சப்தங்களுக்கு கேட்கும் நாற்பது நீங்க ஏழோட கஷ்டப்பட்டு கொள்றீங்க எதற்கு இந்த இந்த சிரமம் எதற்கு இந்த அம்மா சொல்லுதான் ஏற்றுக்கொள்ளவில்லை வளர்த்தார்கள் விஜய் பண்ணிவிட்டேன் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நாற்பது வருட வாழ்க்கை செய்தி என்ன தெரியுமா சொன்னார்கள் மகனே என்ன செய்ய என்ன செய்ய لا من جاء من الله إلا إليه அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி நான் செய்ய வேண்டியதை செய்து தானே ஆக வேண்டும் அல்லாவுக்கு நல்லெண்ணம் வைக்கிறேன் என்னுடைய உயிர் போவதற்கு முன்னால் அவன் என்னை ஏற்றுக்கொள்வார் அதே போல அவையும் வரக்கூடிய மக்கள் சொல்லுவோம் அவங்க யாரு அல்லது மறந்த நிலையில் அல்லாவுடைய தியானம் இல்ல அல்லாவுடைய சிந்தனை இல்ல அல்லாவுடைய ஞாபகம் இல்ல அந்த தொழில்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் கடைகளை மூடிவிட்டு வந்திருக்கிறோம் ஏழோடிக்கு வந்திருக்கிறோம் அம்மா என்ன சொல்லுவார் ஜுமாவுடைய தினத்தில் தொழிலைக்காக வேண்டிய உங்களை அழைக்கப்படுகிறது மகாத்தை என்று சொல்லி உங்களை மகத்தில் அழைக்கிறார் தொழிலைக்காக வேண்டி அழைக்கிறார் அம்மா தொழிலை நீங்க தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று சொல்லாமல் அம்மா என்ன தெரியுமா சொல்லுகிறார் உங்களை அழைத்தது தொழுகைக்கு தொழுகை என்றால் நிலை ரொம்போ அந்த உங்களை ஆனா அம்மா நீங்க பக்கமாக போக வேண்டாம் நீ எதுக்கு தெரியுமா போகிறோம் இதா நோவியது சொலாத்தி நீயோ என்று மாறி அம்மாவுடைய திக்கில் பக்கமாக விரைந்து போடுங்கள் தொழுகையினூடாக எதிர்பார்க்கப்பட இருக்கின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றுதான் அம்மாவுடைய சிந்தனை இந்த பேச்சுவார்த்தைகளை அம்மா கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதால் அக்துவல் அக்துவல் இல்லாத நான் சொல்லுகிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் ரொம்ப ரத்மனிதனே அப்படி அடிப்படையான நோக்கம் அல்லாஹுடைய சிந்தனை அம்மாவுடைய ஞாபகம் அம்மா என்னை போட்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறாரே ஜும்மாவோடு வந்தோம் தொழுந்தோம் மனதில் அழைத்தாரு பள்ளிக்கு வந்தோம் ஞாபகப்படுத்தணும் அப்பாவை அப்பாவை விக்கிரு செய்தோம் அதுக்கு பிறகு சொல்லுகிறேன் இல்ல தொழுதுதான் தொழுகையை முடிந்து கொண்டு விட்டால் பூமியில போய் அலைஞ்சு திருச்சி அலாலான உணவுகளை அலாலானவைகளை தேடிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிவிட்டு அம்மா சொல்லுகிறார் பள்ளி வாசலுக்கு உள்ளே அம்மாவை நீங்கள் தியானம் செய்தது போன்று அம்மாவை திகிர் செய்தது போன்று அம்மாவை ஞாபகம் பற்றியது போன்று என்பதை பள்ளிக்கு உள்ள மட்டுமல்ல கஷியர் கட்டளையில் உட்கார்ந்து கொண்டோம் அந்த கலையில் உட்கார்ந்து கொண்டோம் அம்மாவை செய்ய வேண்டும் என்பதை குரான் வலியுறுத்துகிறது وإذا قضيت الصلاة فاستشهدوا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا அதிகமாக தோல்விகள் அதிகமாக நோக்கு வையுங்கள் அதிகமாக அச்சு செய்யுங்கள் அதிகமாக தாமத்து செய்யுங்கள் அதிகமாக தியாகு செய்யுங்கள் என்று அதிகம் என்ற வார்த்தை பாடி நினைக்கப்பட்டிருக்கிறது திகிருக்கு மட்டும்தான் அதிகமாக திக்ர் செய்யுங்கள் அளவு இல்லை தூக்கமா அது மனைவியோடு உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளும் பக்கத்தில் இருக்கிறாங்க திடீரென்று விழிப்பு வந்து விட்டது அந்த விழிப்புல எழுதி உட்கார்ந்து அம்மாவை விட்டு செய்கிறார்கள் இன்னும் خلق السماوات والارض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ஹதீஸ்ல வந்திருக்கிறது அரபா அரபாவுக்கு யாரும் போக இன்னொரு ஹஜ் இல்ல நாள் ஒன்பதாவது நாள் சூரியன் மறையும் வரைக்கும் அங்க இருந்து அம்மாவிடத்தில் வந்தாரு எவ்வளவு அம்மாவுக்கு போய் செய்து அம்மாவை தியானித்து கைமாற்றல் சொல்லி தவறாக ஓடி செய்து மாணவர்களுக்கு அவை அம்மாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அல்ல அன்று போன்ற பாலனை போல திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்கிறார் அரபாவை முடித்துக் கொண்டு முத்தகவுக்கு வருவீங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது அங்கேயும் அல்லாஹை சிக்கிருக்கிறீர்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி உங்களுக்கு நேரோடு காட்டின அம்மாவுக்காக வேண்டி அம்மாவை நீங்கள் விக்கிரி செய்யுங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அதுக்கு பிறகு சொல்லுகிறார் ஜவராத்துல கல்லடித்து விட்டு நீங்க வீடு எல்லாம் முடித்து விட்டு மிகவும் அழகாக தேவ ஆரோக்கியத்தோடு அன்று பிறந்த பாடல்களை போன்றே நீங்க வீட்டுக்கு திரும்பி வாரீங்களா அந்த அத்தையும் அந்த அதிகளை ஞாபகப்படுத்துகிறார் வைக்கும் மனசிக்கும் சந்திக்கும் ஆபாக்கும் அவர் சந்திக்கிறோம் அம்மாவுடைய சிக்கிற முடியாது அம்மாவுடைய சிக்கிற முடியாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் அவரால் நீங்கள் அம்மாவுடைய செய்கிறது அம்மாவுடைய திக்ருல மிக முக்கியமான திக்ருதா அம்மாவுடைய மூணு திமாக்கள் அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா மன்னிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பு கேட்காம மன்னிக்கக்கூடியவன் பாவம் செஞ்சிருப்போம் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தெரியும் ஆனா ஏற்றில் அம்மா இருக்க மாட்டோம் மன்னிச்சிருப்பாங்க அம்மா அப்பா அம்மா திரைப்படக்கூடியவன் அம்மா திரைப்படக்கூடியவன் பாவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு வழி இல்மும் அறிவும் உங்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கலாம் சிந்தனை பாவத்தை விட்டு பாதுகாக்கலாம் மூன்று சகோதரர்கள் நெருக்கடியான கட்டம் இவைகள் கலைகள் இல்லை இவைகள் தீமானுக்கு மூன்று சகோதரர் நான் இருக்கிற இந்த நிலையில இந்த அதிசம் என்ன விடுத்து வாழ்க்கையுடைய கம்மியாக இந்த எங்க திகழ் கொண்டு இருக்க பெரிய வந்து குறையாதவன் நாளாக தலைவலிக்கிறார்கள் நாளாக நெருக்கடியான கட்டம் நான் எல்லாவற்றையும் நம்மாடத்தில் மூன்று சகோதரர்கள் ஒரு குகைக்குள்ள போய் மலையை வைத்து கொடுக்கிறது மலையை மொழி மறைக்கும் தந்தை கொடுத்தார்கள் ஒரு பெரியோர பாராட்டல் வந்து அந்த குகையுடைய கதவை மூடி விட்டது மூன்று பேரை சொன்னால் கல்லை எங்களால் தண்ணி முடிக்க இயலாது இதுக்குள்ளதான் நோக்கு மூணு பேருக்கு ஒவ்வொரு இருக்கிறது அல்லாதோடு இருக்கிறோம் எங்களோட வாழ்க்கை செய்த அவர்களே அவர்களுக்கு பகிர்ந்து செய்வானாக அவன் அவர்களுக்கு பகிர்ந்து செய்வானாக மூலம் கேட்டாங்க இதை பற்றி தேவை மூணு தேவர் கையேறி நான் நம்பாங்க முப்பது ரூபா கொடுத்தேன் முப்பது தலாவை கொடுத்தேன் முப்பது தயாவுகளை கொடுத்தேன் ஜகாத்து விட்டா கொடுத்தேன் நாலாவது அஞ்சு செஞ்சிருக்கிறேன் ஐந்து வீடு கட்டிருக்கிறேன் அவர்களுக்கு மூணு பேர் மூணு வித்தியாசமான துவா கேட்டாங்க மூணு வித்தியாசமான சக்தர் மூணு வித்தியாசமான பகுதி மக்கள் சொன்னாங்க சரியான பேருதல் உடையவர்கள் அவன் நடந்த அவருடைய பிரியோட்டி அவருடைய சுத்தமான ஒரு நிலையை படிச்சுவாங்க எனக்கு நேரம் விளக்கு வைக்கிறது அதனால இந்த பிசினஸ்ல தொழில வியாபாரத்துல நான் கை சுத்தமாக மற்றவர்கள் இல்ல மற்றவர்கள் கல்யாணம் செஞ்சில்லை எடுத்த அவரோட பரவாயில்லை அதுக்கு இது உதாரணம் நடந்த ஒரு சிலர் துவா கேட்டார் கல்வி சொல்ல என்ன இருக்கிறா இருந்தால் அங்குலாம் இரண்டாவது ஆள் சொன்னாரே உண்மையிலேயே பேசுவது எனக்கு முடியாது நாங்கள் இந்த பாவத்தினால் சோதிக்கப்பட்டவர்கள் அவர் சொன்னாரே குடும்ப வாழ்க்கையில உலக உள்ள பேரத்தை நேசித்திருக்கிறேன் மன்னித்திருக்கும் யாப்பா உதவி செய்யும் அம்மாவுடைய உதவி வந்தது வாசிக்கிறது கையேந்திரது மூணாவது அல்லாஹ் அன்பானவர்களே சில பாவங்களை செய்வதற்காக கொண்டு கொண்டே செய்ய வேண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்று கண்டு இருப்போம் சந்தர்ப்பமாக இல்லை சூழலுக்கு இல்லை அவகாசம் கிடைக்க இல்லை ஏதோ ஒரு காலத்தில் அவகாசம் கிடைத்து விட்டதே சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே பணம் கொடுத்து கல்வி கொடுத்து பாவத்தை செய்வதற்கு முனைந்தோ ஆயத்தமானோம் கடைசி பல நாள் பல நாள் ஆசை பாவத்தை செய்வதற்கு முனைந்து விட்டார் நெருங்கி விட்டார் அந்த பெண் இந்த வானவரை பார்த்து ஒரு சொன்னால் அப்பாவை பயந்து கொள் அப்பா ஒரு மனத்தையும் எடுக்க திரும்பி வந்து எனக்கு உதவி செய்யாமல் இதுதான் வசீலா இதுதான் துவா ஒரு ஞாபகம் வந்துச்சு அந்த பெண் பல நாள் கண்ட கனவு எனக்கு ஞாபகம் இது வாழ்க்கையில எடுத்து நடக்க காலப்பட்ட அதே அல்லா இடத்த உங்களுக்கும் உதவி புரிவானாக தோழர்கள் செய்வானாக ஒரு பாவத்தை மதிப்பானாக எல்லா சீராக சீராக்குவிப்பாயாக சௌபாவை மக்களாக உங்களுக்கு கூறிவானாக